ஒரு பொழுதும் வாழ்வதறியார் ஒரு பொழுதும்னா நம்ம என்ன நினைப்போம் காலையில இருந்தவர் மத்தியானம் இல்லை மத்தியானம் இருந்தவர் மாலையில இல்லை நாம் இப்படி எழுதுவோம் பரிமையலகர் பரிமையலகர் இன்று பொழுது என்பது கணத்துள்ளின்றது திருவள்ளுவர் போன் பண்ணாரா கிடையாது ஹலோ எந்த குரல் உரை எழுதினீர் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் எழுதுறேன் என்ன எழுத போறீர் அதுதான் எழுதுறேன் எழுதலான்னு நினைத்தேன் ஐயா என்ன சொல்றாங்க இன்று பொழுது என்பது அந்த கணத்துள் நின்றதுன்னு எழுதும் என்று சொன்னாரா அவர் கிமு திருவள்ளுவர் இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு வறுமையில் நமக்கு இன்னொரு ஆண்டுக்கு முன்னர் சொன்ன அவனுக்கு அது மாதிரி ஒரு கணத்துள் நின்றது அப்படி போன கணம் இருந்தா இந்த கணம் இந்த கணம்ங்கிறது தமிழ் அது சனம் போன சனம் இருந்தாங்க இந்த கணத்துல இல்லைங்களா அதாவது கணம்ங்கிறது இப்படி எல்லாம் ஆகவே அது பெருமை பொருந்திய அர்த்தம் மகாகணம் பொருந்திய அதெல்லாம் எல்லாம் வட முடியுது நல்ல வேலை அதெல்லாம் போட்டுது திருவாளர் அப்படிலாம் வந்துட்டு போய் போயிட்டு அதெல்லாம் அதெல்லாம் போய் மாண்டு மிகு வந்துட்டு பாருங்க அது பிறவி அதனால பண்ண அந்த மாதிரி நேற்று இருந்தது அல்லது முன் போன கணம் இருந்தது இந்த கணத்தில் இல்லாத பிறவி இந்த பிறவியை உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி இந்த பிறவியை என்னிடத்துல என்னுடைய பொறுப்பு இல்லை அது உன்னுடைய பொறுப்பு இருக்கு எங்களுக்கு என்ன தெரியாது ஒண்ணுமே தெரியாது அதனால் ஆயக்கடவேன் நானோதான் என்ன ஆயினாரு ஐயா நம்ம இத்தனை அதனால தான் ஏதேனும் நல்லதுன்னு செய்யணும்னு சொல்லும்போது அது இன்னைக்கே செய்யணும் இன்றே செய்யணும்னு சொல்றோம் தீமையை செய்யவே கூடாது நல்லதுன்னு நினைச்சிட்டோம்னா அது இன்றைய செய்க இன்னே செய்க ஏன் நாளைக்கு இருப்போங்கிறது எப்படி தெரிய போகுது தெரியாது அதனால நல்ல காரியம்னா உடனே செஞ்சோம் அது இப்போ இப்போ இருக்கிற திருப்பனந்தாளில் சாமி இருக்காங்களே இவங்களுக்கு முன்னைய சாமி பேர் சொல்லப்படாது சொல் தெரியுங்கிறதா சொல்கிறேன் காசிவாசி அருணந்தி தம்பிரான் சுவாமி கேட்பார்கள் அருணந்தி தம்பிரான் அப்படி பெருமை அவங்க எந்த ஒன்று நினைத்தா உடனே செஞ்சிருவாங்க நல்ல காரியம் அதுக்காக கெட்ட காரியம் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையே இல்லையா என்ன நல்ல காரியம் அப்படின்னா மதுரை ஞாபகம் வந்தது சரி மதுரையில் தான் திருக்குறள் அரங்கேற்றினாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மதுரை பொற்றாமர குளத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதி வச்சா அப்படின்னு நினைச்சது அங்கே தான் எழுதி வச்சுருக்காங்க அது யார் தெரியல அதெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு கிடக்குது கீழே போட்டிருக்கோம் இந்த படம் சரிங்களா சிவ சிவ அப்படின்னு போட்டுருக்கோம் ஏன்னா தம்பேர் இருக்காது சிவ சிவ தேதி போட்டு இதில் காசி மடம் திருப்பனந்தாள் அப்படி போட்டிருக்கோம் தாம் பேர் போட மாட்டாங்க அதாவது நல்ல காரியம் நினைச்சிட்டாங்கன்னா உடனே அதே போலதான் தான் எந்த அறக்கட்டிலையும் எந்த அறக்கட்டளையும் காஞ்சிபுரத்தில் இல்லைங்களா மாசி மாதத்தில் திரு திருமுறை ஓதுவார்களை கொண்டு இரவெல்லாம் பாடச்சு அவங்க அந்த இரவெல்லாம் நினைச்சாங்க அது போல ஆவணி மூலத்தை மதுரையில் இரவெல்லாம் பாடுவாங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு தொடங்குவாங்க காலையில் பல பல பலன்னு விடிய முடிப்பாங்க மகாசிவராத்திரி எங்க நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மகாசிவராத்திரிக்கு திருவண்ணாமலை ராத்திரி ஒன்பது மணிக்கு தொடங்கணும் பல பல பலன்னு விடியும் போது முடியும் அப்படிலாம் அதெல்லாம் பூரா அவங்களுடைய அறக்கட்டளை முட்டையில் இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுக்கணும் என்னென்ன இருக்கணும் இன்னார் போய் நடத்தி வச்சுட்டு வரணும் சொல்லுவாங்க இந்த நடத்தி வைக்கிறதுக்கு போகும்போது சமயத்தில் எங்களை எங்களை சொல்லுவாங்க நாங்கள் கல்லூரியில் பயிர் பேரனால என்ன தம்பிரான் தோழர் அப்படி சொல்லுவேன் <laughs> சுந்தரமூர்த்தி <laughs> அதனால என்ன தம்பிரான் தோழர் <laughs> என்ன என்ன என்ன சாமின்னு இப்படிதான் கேட்போம் இந்த வாய் புதைக்கணும் சரிங்களா பெரியவங்க கிட்ட காக்கா பிடிக்கணும்னு சொல்லல அதனால இப்ப காக்கான்னு சொல்லுவான் அதுக்கல்ல எதுக்கான்னு கேட்கறதா வாய்ப்பு நீங்களா அருமையா எழுதினார்னு பேராசிரியர் எழுதினார் அடக்கம் அப்படின்னு என்ன பொருள்னா நாங்கள் என்ன அதான் அடக்கமா இருக்குன்னு சொல்லுவோம் மக்கு பயல அதுக்காக ஒரு நீளம் எழுதினார் உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் ஏன்னா நம்மோட கிட்டையோ அல்லது நம்மோட கீழே கிட்ட போய் அவனை போய் இப்படிமா அதனால அந்த அடக்கம்ங்கிறத யார்கிட்ட கொள்ளணும் பெரியவங்க கிட்ட அதனால உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் சிங்கம் நாம் என்னென்ன அடக்கம்னா அடக்கமா இருக்கணும்னு சொல்லுவோம் தவிர யாரிடத்தில் அடக்கமா இருக்கணும் நம்மின் உயர்ந்தார் இடத்துல நம்மின் ஒத்தார் இடத்துல என்ன தம்பி வாயா வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்றோம் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன்னா என்னப்பா உட்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் அகுதாவது தொல்லாப்பியம் பேராசிரியர் பணிந்த மொழியும் அடக்கம்னு என்ன நம்ம விட பெரியவங்க எப்பப்பா வந்த அப்படின்னு இப்பதான் வந்தேன் கூடாது அவங்க சொல்ல விட கம்மியா இருக்கணும் இப்பதான் மடத்துல அதெல்லாம் அருமையா இருக்கும் மடத்து நீ மடத்துல நீ தான் அதெல்லாம் இருக்குது இப்பதான் அப்புறம் எப்படி போனீர் எல்லாம் ஆசையினால எல்லாம் போயிட்டு வந்தோம் அது அவங்க பேச்சை விட ஒளி கம்மியா இருக்கணும் ஒத்து கூட இருக்கணும் அதான் பணிந்த மொழியும் தனிந்த நடையும் அவங்க இருந்தாங்கன்னு நடக்கிறது மெதுவாக நடக்கணும் மடக்கு மடக்குன்னு சத்தம் போட்டு நடக்கக்கூடாது வேஸ்ட் எல்லாம் சத்தம் கூடாது தனிந்த நடையும் சரிங்களா பணிந்த மொழியும் தனிந்த நடையும் வாய் புதைத்தலும் அதான் சொன்னார் வாய் புதைத்தலும் எதுன்னு கேட்கும்போது எப்போ வந்தீர் அப்படின்னு கேட்டால் சரி இப்பொழுதுதான் வந்தேன் ஏன் தெரியுமா அது சில பேர் பேசும்போது இதுல இருந்து வரும் எது அது எது அது வரும் அது பெரியவங்க மேலே படப்படாது பட்டு தொலைச்சா உங்க கையிலேயே பட்டு முடிச்சாட்டம் அதனால அதனால வாய் புதைத்தலும் பணிந்த முடியும் தனிந்த நடையும் வாய் புதைத்தலும் தானே மடக்கலும் அப்பெல்லாம் பேண்ட்டு கிடையாது இந்த வேஷ்டி இருக்கும்போது கொஞ்சம் காத்துல பற பறக்கப்படாது அவங்க முன்னால அப்படி பறக்கப்படாது அதுக்காகத்தான் இப்படி தானேன்னா ஆடை தானேன்னா ஆடை தானே மடக்கலும் முதலாயின யார் எழுதுனா பேராசிரியர் எழுதுனா தொல்காப்பியத்து குறைவதத்தை அதான் சொல்றேன் அவங்களையும் பேராசிரியர்னு சொல்லி எங்களையும் சொன்னீங்கன்னா நரகம் தான் கிடைக்கும் ஆமாம் ஆமாம் உண்மையான பேராசிரியர் அவங்க எல்லாம் நாங்கள் பேருக்கு ஆச்சரியம் அவங்க கால் தூசு போடுவோமா என்ன சொல்லியா அதெல்லாம் இல்லை இல்லை அவங்கெல்லாம் அவ்வளோ பெரியவங்க தான் பேராசிரியர் சொல்லுங்க அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படிலாம் அடக்கம்னா வேற யாரும் இல்லை தொல்லாப்பியத்துக்கு ஒரே எழுதிய பேராசிரியர் தான் இப்ப எழுதியிருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தில் விட்டு போகாது ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நெட்டுன்னா நீங்க எல்லாம் நெட்டுன்னா சின்ன பிள்ளை மாதிரி சத்தம் போட்டு படிச்சு நெட்டு பண்ணோம்னா போச்சு செத்தே போடுவோம் எவ்வளவுதான் நெட்டு பண்றது கஜ கஜ கஜன்னு பற்றோட படிச்சீங்கன்னா நெட் ஆயிடும் நான் தான் பையன் சொன்னேன் ஐயோ என் தளபதி இவ்வளவு இவ்வளோ இருக்கேன்னு நினைக்காதீங்களா இதெல்லாம் அருமையா படிக்க முடியாத புண்ணியம் கிடைச்சது என்ன படிங்க தானா அப்படியே பிளாட்டிங் மாதிரி எங்கள் செட்டிலே ஒரு பையன் இருந்தான் ஏஎஸ் கோவிந்தராஜன் அவன் இப்படிதான் சொல்லுவான் பொடி போடுவான் நீ வைத்திட்டிருக்கும் அதுவன்றி இந்த பிறவியெல்லாம் உன் தான் இருக்குது இல்லவா அதனால நீ தான் வந்து இந்த பிறவியை நீட்டுவியோ அல்லது குறுக்குவியோ அல்லது எப்படி எப்படித்துவியோ எல்லாம் உங்க கையில் இருக்கு அல்லவா வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் இதை போய் நான் ஆராய்ந்து இப்படித்தான் எப்படி எழுத முடியும் யாரோ கூட மனிதன் நூறாண்டு வாழ்வது எப்படி எழுதியிருக்காங்க மரமடிகள் அது ஏன் எழுதினாரு கேட்டீங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வசம் அல்லதான் ஆனாலும் சில பண்பாட்டோட வாழ்ந்தா நீடு வாழ ஏன் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் அப்ப அது ரொம்ப நாள் வாழ்வாங்க யாரு பெருமானுடைய சிந்தனையோடு இருந்தாலும் சொல்றாரு அதனால அதை வச்சு அவர் கடவுள் பற்றுடையவர் மறுமொழியில் கடவுள் உடையவர்களா அதனால கடல் பற்று இல்லாம ஏய் நான் பூனை பூனையிட்டால்னு வரமாட்டேன் அது கடல் பற்று கடல் பற்று உடையவரானதுனால ரொம்ப அருமையா அப்படி எழுதினார் நூறாண்டு காலம் வாழ்வது எப்படி ஆனா ஒண்ணு மரமடிகள்லாம் தெரிவிக்காம ரெண்டு பேர் இருந்தாங்க இது வன்மை ரெண்டு பேரும் அறிஞர் தான் இது வன்மையா பேசும் மரமடிகள் தெரிவிக்கா மென்மையா பேசும் மென்மையா பேசும் நல்லா ஆனா இவர் மேல அவருக்கு பற்று அவர் மேல இவருக்கு சமகாலத்தவருங்க ரெண்டு பேரும் ஆனால் மரமடிகள் இலக்கண இலக்கியம் எல்லாம் சேர்ந்து படித்தவர் திருவிக்கா இலக்கியம் மட்டும்தான் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பெரியவங்க எல்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க சரிங்களா உம் பாருங்க ஆயக்கடவேன் நானோதான் அதனால இந்த பிறவியை உன்னிடத்துல ஒப்படைத்து அப்படி வாழ்வது தவிர எனக்கு என்ன தெரியும் இங்க என்னதோ இங்க அதிகாரம் எனக்கு என்ன அதில் அதிகாரம் இருக்குது ஒன்றும் இல்லையப்பா அதனால காயத்திடுவாய் இந்த காயத்திலேயே இந்த உடம்புலயே காயம்னா தெரியுமில்லவா இது காயமே இது பொய்யடா பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா ஏன்னா சுட்டகல்லும் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கு இப்படிலாம் சிலதெல்லாம் ரொம்ப அருமையா அந்த காலத்தில் சொன்னாங்க நல்ல கருத்தை உள்ளடக்கியதாய் ஆனா ரொம்ப அருமையா இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி இங்கே காயத்திடுவாய் இந்த உடம்புல என்ன இத்தனை நாள் நீட்டு வைச்சாலும் நீட்டு வைப்பேன் அல்லது உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் என்றே ஆட்கொண்டு உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் அதனால எனக்கு என்னப்பா அதிகாரம் என்று சொல்லி அப்ப எனக்கு எந்த வித அதிகாரமும் அது எண்ணுவதோ அல்லது சொல்லுவதோ எனக்கு இல்லை அது உரிமை இல்லை ஏன் அது உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்று சொன்னார் கண்ணார் நுதலோய் கடலினைகள் கண்டேன் கண்ணார் நுதலோய் எல்லாருக்கும் கண்ணு நெற்றிக்கு இந்த புறமும் அந்த புறமும் இருக்கும் அவருக்கு இந்த புறம் அந்த புறம் இருக்கிறதோட அந்த நெற்றி நெற்றிலையும் ஒரு கண் இருக்கும் அவருக்கு மூன்று கண் சரிங்களா அதனால கண்ணார் நுதலோய் நெற்றிக் கண்ணை உடைய பெருமானி கடலினைகள் கண்டேன் கண்கள் கலிகூற உன் திருவடியை நீ என்று ஆட்கொண்டாயோ அன்று உன் திருவடி போதை கண்டு நான் அப்படியே மனமகிழ்ச்சி பட்டம்பா எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால் அவையே எண்ணும் அதுவல்லால் இப்ப எனக்கு என்னன்னா அந்த நீ திருவடி அப்படியே நடந்து வந்து என்னை ஆட்கொண்டிய திருப்பெருந்துறையில அது நீ அப்படி வந்ததும் அடியே எனக்கு அருள் செய்ததும் இன்னமும் என் கண்ணில் அப்படியே இருந்துட்டு உன் திருவடி அது நீ தான் இல்லை உன்னுடைய அருளினாலே செய்த இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும் நான் உன்னை எப்படியாவது அடைச்சி எனக்கு செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது இப்போ என்ன உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோன் சிவன்டாத்திரி அன்னைக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு இந்த தீட்சை ரொம்ப அருமையாக இருந்தது சரிங்களா நம்முடைய திருப்பன் தருமபுரத்திலேயே பதினாறு பேருக்கு செஞ்சாங்க செய்ய மாட்டார் அவர் ஏன்னா ரொம்ப தளர்ச்சி உடைய உடம்பு அதனால மூன்று பேர் நாலு பேருக்கு தான் தீட்சை கொடுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து நாங்கள் சிவகாசியிலிருந்து நாலு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே திருச்சியிலிருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க சென்னையிலிருந்து ரெண்டு பேர் இங்கெல்லாம் வந்துட்டாங்க ஈரோடுலேருந்து ஒரு மூணு பேர் இப்படிலாம் வந்துட்டாங்க ஆண்பாளர் இப்படியெல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க அதில் ஒரே ஒரு அருமைப்பாடு நல்ல வேலை ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் ஒரு பிராமின் பிராமணர்கள் தீட்சை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க காயத்திரி ஜபத்தோடு சரி நம்ம நம்ம தீட்சை எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பிராமணன் தான் பையன் ஆறாவது ஏழாவது தான் படிக்கிறான் அவனுக்கு முன்னே எடுத்து கொடுத்துட்டார் போன போன வருஷம் சமய தீட்சை வெறும் விசேட தீட்சை எடுத்து கொடுத்துருக்கான்னு யாரு ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் ஏ என்ன தம்பி செய்வியானாரு நான் சீவனே நன்னா சீவனே அப்படிங்கிறேன் அருமை அருமை விவரம் நாங்கள் இந்த பதினாறு பேருக்கு பண்ணதை விட இந்த இந்த தம்பி பைய பார்த்தவன சுட்டி அப்படியே இருக்கிறான் அதை கூப்பிட்டுட்டு ஏ ஐயா கிட்ட வணங்கிக்கன்னு அவர் சொன்னார் அப்பா அதான் எனக்கு வணக்க வேணாம் சாமி சன்னிதானத்திட்ட வணங்கிக்கிட்டோம் தீட்சை பெறும்போது அடியனுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் தம்பி நல்லா எடுத்துக்கன்னு செய்வன் தாத்தா நல்லா செய்வனே நல்லா செய்வேன் தெளிவாக சொல்லுவேன் இல்லைங்க பையங்கள்லாம் நீக்கும் கூட சொல்றேன் நான் அறிவிலையோ மற்றதுலையோ இல்லை நம்ம ஆற்றுப்படுத்தல ஆமாம் எனவே அடுத்தது பார்ப்போம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே உன்னுடைய திருவுள்ளம் இருந்தா இந்த காயத்தில இருந்து இன்னும் சில ஆண்டுகள் வாழ வைக்கும் இல்ல வேண்டாம்னு சொன்னா இந்த உயிர் இந்த உடம்பை விட்டுட்டு உன் திருவடியில சேர்ந்துடும் அது நீ என்ன செய்வியோ அப்படி செய்ப்பான் கண்ணார் முதலோய் கடலினைகள் கண்டேன் கண்கள் கரிகூற உன்னையுடைய திருவடியை நான் மிக மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால் எவையே அப்படின்னு கேட்டா அந்த திருவடியே தான் நான் எண்ணிக்கிட்டேன் இரவு பகலா நினைப்புன்னு வந்ததுன்னா உன் திருவடி தான் அதான் நினைச்சிருக்கேன் அப்படி தவிர நினைப்பதல்லால் மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணும் அதனால உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றுதான் எனக்கு உரிமையை தவிர சீக்கிரம் விட்டுட்டா தேவலாம் உடம்பு என்னத்துக்கு இன்னும் போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது என்று இந்த மண்மேல் யாக்கை விடுவதற்கோ அல்லது என்ன நம்ம இங்கேயே வச்சிருக்கலாம் பெருமா அவன் திருவள்ளியில் ஆளாக்குறான் என்ன என்று வந்து உன் கடற்கண் புகுமாறும் இதெல்லாம் என்றத்துக்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு என்ன தகுதி ஒண்ணும் நான் எனக்கு என்னன்னா உன்னிடத்துல என்னுடைய அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயமேன்னு இருக்கிற அந்த உன்னை தவிர வேற எனக்கு என்னப்பா உரிமை இருக்கு ஒரு உரிமை இந்த உடம்பை விடுக்கு சீக்கிரம் விடுக்கணுங்கிறதும் அல்ல இந்த உடம்பை விடுத்துட்டு உன்னிடத்துல வரணுங்கிறதும் எல்லாம் உனக்கு தெரியும் அதனால என்ன தெரியுதுன்னாரு அருமையா ஒரு ஒரு நல்ல கருத்து எனக்கு புரிஞ்சுதுன்னு என்னன்னு ஒரு நாட்டுல ஆண்டானா இருப்பது நல்லதா அடிமையா இருப்பது நல்லதா பட்டிமன்றம் போட்டான் ஆண்டானா இருப்பது நல்லதா ஆண்டானா தலைவனா இருப்பது நல்லதா அடிமையா இருப்பது நல்லதா ஆண்டவனா ஆண்டானா இருப்பது தப்புன்னு ஏன் எது என்ன போனாலும் ஊர்ல இருக்க என்ன கேட்பேன் ஏன் உங்க ஆண்டாருக்கார என்ன என்ன பண்ணாரு என்ன வெட்டி பெறட்டாரான்னு கேட்பான் இதே நீ அடிமையா இருந்துட்டேன்னு வச்சுக்க தானும் ஒரு அடிமையா இருந்தேன்னு சொன்ன என்ன எல்லாம் ஐயா சொன்னாங்க எல்லாம் ஐயா செஞ்சாங்க என்று ஒரேடியாக என்ன பண்ணலாம் தனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லாமல் ஆகிக்கலாம் இல்லை அப்போ அடிமையா இருந்தா ஒரு கவலை இல்லை ஆண்டான இருந்தா எல்லாத்துக்கும் பொறுப்படுத்துக்கணும் அதனால அடிமை சால அழகுடைத்தி அந்த ஆண்டான இருப்பதை விட அடிமையா இருப்பது ரொம்ப அழகியா வம்பேல் வம்பேல் ஏன் எது சொன்னாலும் ஆண்டான்னு சொன்னதை செய்வோம் சொல்லாத விட்டுருவோம் அப்ப ஏதேனும் நாளைக்கு பொறுப்பு யாருன்னு பொறுப்பு யார் அவரு அவரு நாம அடிமையா இருக்கிற நமக்கு நமக்கு ஒண்ணும் பொறுப்பு இல்லை <laughs> அதனால அப்ப அடிமையா இருப்பது நல்லதா ஆண்டானா இருப்பது நல்லதுன்னா அடிமையா இருப்பது நல்லது ஏன் நமக்கு ஒரு கவலை இல்லாம இருக்கலாம் அதுதான் இப்ப சொன்னாங்க சேரன் செங்குட்டு ஒன்று சொன்னான் மடைவளம் கரப்பின் வான்பேர் அச்சம் சிலப்பதிகாரம் பிழையுயிர் எய்தில் பெரும்பேர் அச்சம் இந்த நாட்டில் நல்லா வந்து மழை பெய்யலன்னா சரி ஆமடா இந்த அரசங்காலத்தில் மழையா பெய்யும் மண்ணு தான் பெய்யும் ஏன் அரசன் தான் காரணம் அதனால மழைவளம் கரப்பின் அச்சம் பிழை உயிர் எய்தில் அச்சம் நாட்டில் எங்கேயும் தப்பும் தவறு நடந்துன்னு வச்சுங்க நாட்டில் தப்பும் தவறு நடந்ததுன்னு சொன்னா ஐயா இது நாடா நாடா குட்டிச்சோறுல குட்டிச்சோறுல அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அரசனாயிருப்பதுனால பிழை இறைதில் பேரச்சம் சரி இது இவங்க எப்படி அதை ஆள முடியும் நாட்டன்னு கேட்டா அந்த இருந்து வாய்தா மற்ற வரி வசூல் பண்ணா தான் அவங்கள ஆள முடியும் அதனால குடிபுறவு உண்டு ஐயா நீ இவ்வளவு கொடு வாய்தா நீ இவ்வளவு கொடு நீ இவ்வளவு வரி கட்டு சொன்ன உடனே என்ன அதுக்கு என்ன சொல்லுவான் இந்த போட்டு அறுக்கிறான்டா வரியில நம்ம போட்டு என்று அதுக்கு நம்மள திட்டுவான் ஆனா அந்த வரி போடாம எப்படி நாட்டை ஆள்றது ஆளவும் முடியாது அதனால குடிபுற உண்டு அந்த செங்கோல் செங்கோலா இருந்தா தான் நாடு கொடுங்கோல் ஆட்சின்னு ஆயிட்டுதுன்னா போயிடும் அதனால மக்களால் இழிக்கப்படும் அந்த கொடுங்கோல் அஞ்சி மண்பதை கறந்த நன்கொடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவில்லை யாரு இந்த நாட்டில் அரசனா இருப்பது துன்பத்தை தவிர இது எல்லாரும் தொழுகின்ற அரசே வணக்கம் என்று சொன்னதுனால இங்க ஒன்றும் தலையில வந்துடுறது இல்லை அந்த அரசருக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு இதே அடிமையா இருந்துட்டோம்னு சொன்னா வம்பே நாட்டு விட தண்ணி இருக்கா சார் ரொம்ப கீழே வத்துதாட்டு இருக்க அவ்வளவுதான் நமக்கு கவலை வத்துது அதுக்கு என்ன மாற்று செய்யணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் யாருக்கு இருக்கணும் அங்க இருக்கிற முண்டங்களுக்கு இருக்கணும் இந்த தரம் ரொம்ப ரொம்ப கடினப்படும் ரொம்ப கடினப்படும் இப்பவே நல்ல வெப்பம் கொள்ளுது மழையோ கிடையாது சென்ற ஆண்டே ரொம்ப கடினப்பட்டோம் இந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கடினப்படும் திருவருள் தான் காக்கும் என்ன சொல்லுங்க அது மாதிரி நல்ல மழை பெய்தாதான் நாடு இருக்குமே தவிர இல்லைன்னா ரொம்ப கடினப்படும் அதுவும் போன தரமெல்லாம் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா அந்த லாரி தண்ணி வந்ததுன்னா அந்த பிராட்வேல இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு குடம் அரை குடம் எங்க போகும் போய் எது வான் சிறப்புன்னு மழைதான் ஏன் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று இந்த உலகம் எதனால வாடுதுன்னர் மேல் மழையிலிருந்து தான் நம்ம இந்த உலகமே வழங்கிட்டு இருப்பதனால எவனாலும் தண்ணி மழைன்னு சொல்லப்படாது இன்னுமே அரைஞ்சு விடுவேன் பின்னர் அமிழ்தம்னு சொல்லுடா தான் அமிழ்தம் என்று உணர்வார் இதெல்லாம் சொன்னாரு ரெண்டாம் அதிகாரத்திலேயே அந்த அமிர்தம் இன்னைக்கு இல்லையே அமிர்தம் வச்சுது என்னமோ ஆண்டவன் தான் நம்மை எல்லாரையும் காட்டணும் நல்லவா சரி அதனால இப்ப அதான் அடிமை சால குடைத்து எனவே அடிமையா இருப்பது நல்லதா ஆண்டானா இருப்பது நல்லதுன்னா அடிமையா இருப்பது தான் பொறுப்பு இல்லாம இருக்கும் ஆனா அதற்காக ஆங்கிலேயனை திரும்ப கொண்டாந்துடக்கூடாது நல்ல ஆமா ஆமா ஆமா பாத்தியா அடிமை சால அளவுடைத்துங்கிறார் எனவே வாங்கியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடாது நம்ம தான் ஆளணும் அதை பற்றி எல்லாம் ஆனால் பொறுப்பு என்பது இந்த இருப்பவனுக்கு இல்லை இருப்பவனுக்கு தான் பொறுப்பு அதனால அடிமை சால அழகுடைப்பு என்று சொன்னார் அழகே புரிந்திட்டு அடினாயேன் அறற்றுகின்றேன் அழகே புரிந்திட்டு அடினாயேன் அது என்னது அழகே புரிதல் அப்படின்னா என்ன அழகு என்ன அழகு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகு உண்டு இல்லைங்களா நமக்கு வாய்க்கு அழகு என்ன இறைவனை வாழ்த்துதல் மனத்துக்கு என்ன அழகு அவனை நினைத்தல் உடம்புக்கு என்ன அழகு அவனை வணங்குதல் இல்லைங்களா அப்போ இந்த மூன்றினாலும் நான் நினைந்தும் உன்னை வாழ்த்தியும் உன்னை பணிந்தும் இருக்கிறேன் அதான் அழகே புரிந்துட்டு எது அழகு உன்னை வணங்கி வாடுதலும் உன்னை பணம் பணிதலும் உன்னை எல்லாம் அழகு அந்த அழகை புரிந்துட்டு அடிநாயேன் அறற்றுகின்றேன் ஆனா உன்னை இப்ப பிரிஞ்சிருப்பதனால நான் மீண்டும் வருந்துகிறேன் உடையானி என்னை அடிமையா உடையவன் நீ தானே என்னை யார்கிட்ட சொல்லுவேன் உங்கள்கிட்ட சொல்லுவேன் என்னை ஆண்டது நீ அதனால உன்னிடத்துல தான் நான் குறை சொல்லுவேன் வேற யார்கிட்ட சொல்லுவேன் அதனால அடிநாயேன் ஆமா அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே என்னை அடிமையாக உடையவனே திகழான் திருமேனி காட்டி அருமை அது நீ வந்து இந்த குருநாதனா வந்து ஆட்கொண்டியே அது திகழான் திருமேனி அந்த திருமேனி பார்த்தா அப்படியே அழகு சொட்டும் சொட்டும் நீங்க இப்ப பாருங்க ஒருவர் அருமையாக நல்ல திருநீர் இந்த மாதிரி குழைத்து இட்டு நல்ல சிவபூஜை செய்து அவங்க நல்லா அருமையாக ஒரு உருதுலாக்கம் அணிஞ்சு அவங்க இருந்தாங்கன்னா அந்த உடம்பு பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் தனி அழகாக இருக்கும் இங்கே இப்படிலாம் இருந்ததெல்லாம் இப்போ மற்ற எல்லா தினமும் உடம்பு எல்லாம் ஒடுக்கம்தான் திகழான் இந்த திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே அப்ப நமக்கு நமக்கெல்லாம் பெரிய பதவின்னு ஒண்ணு உண்டுன்னா எதுன்னு கேட்டா இந்த ஆன்மா அவனுடைய திருவடியில் அடைதல் அதான் பெரிய பதவி ஏன் அந்த பதவியில இருந்து நம்ம மீண்டும் எங்கேயும் யாரும் அசைக்க முடியாது மீண்டும் இந்த ஆன்மா கீழே இறங்கும் இறங்கும் அதுதான் நமக்கு அடைய வேண்டிய பெரிய பதம் ஆனா பெரிய புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே குடகா குடகானா எப்பவும் இளமையாக இருப்போனி அழகாக இருப்போனி கோலமறையோனி அருமையான திருக்கோலத்தை காட்டி கொண்டிருக்கிற வேதத்தை உடையவனி கோனே தலைவனி என்னை குடைத்தாயே என்னை இது மாதிரி நினைத்து நினைத்து குடையும்படியா செய்திருக்கே தவிர நான் நல்லா மனமகிழ்ச்சியா இருக்க முடியாது செய்யலையப்பா அப்படின்னார் அப்போ இந்த பதியம்தான் தொடங்கினதும் குடைத்தால்னு முடிக்கும் போதும் குடைத்தாயேன்னு முடிக்கும் சரிங்களா அதனால இந்த பதியம் தொடங்குங்காலம் நிறைவு பெறுங்காலம் குடைத்தல் என்று சொல்ல சொன்னதுனால குடைத்த பத்தாயிற்று இப்படி ஒரு பதியம் வேற ஏதேன்னு இருக்கா அந்த ஐம்பத்தி ஆயிரம் எத்தனை பதியம் இருக்கு நமக்கு ஐம்பத்தோரு சரிங்களா இது மாதிரி தொடக்கமும் நிறைவும் இப்ப சிவபுராணுங்கிற சிவபிராணம்னு சொல்லியிருக்காரு அவர் ஆனா ஒரு இடத்துல இருக்கு சரிங்களா ஆமா சிவபிராணம் ஒரு சொல்லுவது இல்லை முதல் இது நமச்சிவாய வாடுகள் சொல்லுகின்ற பொழுது அதனால சிவபிரான் அதனால அந்த சிவபிரானந்தன்னை முந்தைவனி முழுதும் மோய உரைப்பினது அது போல இங்க என்னன்னா ஒரு பதிகத்துல தொடக்கமும் நிறைவும் இந்த ரெண்டுமே குழைத்தா என்று வருகின்ற பொழுது அது குழைத்த பத்தினானது இந்த ஒரு பதியம் தான் இந்த ஒரு பத்து தான் அல்லவா இது ஒரு தனித்தன்மை என்று நாம் கருதலாம் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பரம் தில்லை சிற்றம்பரம் தில்லை சிற்றம்பரம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பரம் பொன்னம்பாரிக்கும் மேலும் இப்பூமிதை அன்ன பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும்